கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமினுடைய பேரருளாலும் பெருங்கிருவையாலும் அல்லா ரபுல் ஆலமின் ஒரு உன்னதமான நபியை ஒரு உயர்வான நபியை நம்முடைய வழிகாட்டியாக தன்னுடைய தூதராக ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த நபியினுடைய உம்மத்திற்கென்று சில சிறப்புகளையும் சில கண்ணியங்களையும் இந்த நபியினுடைய உம்மத் ஒரே காரணத்திற்காக ஏராளமான முக்கியத்துவங்களையும் ரபுலாலமீன் ஆலமீன் வழங்கி இந்த உம்மத்தை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் ரபுல்லாலமீன் ஆலமீன் கௌரவிக்க இருப்பதாக தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாகவும் இந்த உம்மத்திற்கு வாக்களித்திருக்கின்றான் அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு இந்த உன்னதமான கண்ணிய நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த தீனல் இஸ்லாத்தினுடைய எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான் மனித குலத்தை படைத்தான் இந்த தீனல் இஸ்லாத்தை அல்லாஹ் உருவாக்கினான் இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக தன்னுடைய திருமறை குரானை அல்லா ரபுல் ஆலமீன் இறக்கி வைத்தான் இந்த மனித குலத்தினுடைய பிராக்டிக்கல் முன்மாதிரியாக நடைமுறை முன்மாதிரியாக அல்லாவுடைய குரானிலே தியரியாக இருப்பவற்றை உலகிலே வாழ்க்கையிலே பிராக்டிக்கலாக செய்து காட்டக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் முன்மாதிரியாக கண்மணி நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அக்கீதாக்களாக அல்லாவை நம்புவது அல்லாஹ் ரசூலை நம்புவது ஆகரத்தை நம்புவது மறுமையை ஏற்றுக்கொள்வது கபரை நம்புவது கபருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது இப்படி பல்வேறு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் இருந்தாலும் கூட இவை அனைத்திலும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே முக்கிய முக்கிய இடத்தை பெருமானா சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் வகிக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால் இன்று இஸ்லாமிய எதிரிகள் அல்லாவுடைய குரானை குறிவைப்பதை விட இஸ்லாத்தினுடைய அகிதாக்களை குறிவைப்பதை விட முஸ்லீம்களுடைய நம்பிக்கைகளை குறிவைப்பதை விட அவை அனைத்திலும் அவர்கள் முக்கிய குறியாக கருதி அவருடைய தாக்குதலுக்கு உள்ளாக்குவது கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களையும் அவருடைய கேரக்டரையும் தான் மிக முக்கியமான குறியாக கருதுவது தாக்குதலுக்குரிய குறியாக அவர்கள் பயன்படுத்துவது பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களை தான் குரான் மீது சொல்லப்பட்ட அவருடைய விமர்சனங்கள் குரான் மீது சொல்லப்பட்ட அவருடைய குற்றச்சாட்டுகள் அவர்கள் எல்லாம் காலாவதியாகிவிட்டன அவைகளுக்கு இப்பொழுது எந்த மதிப்பும் இல்லை ஆகவே அவர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தங்களுடைய தாக்குதலினுடைய குறியாக தாக்குதலுடைய இலக்காக அவர்கள் ஆக்கி கொண்டது இஸ்லாமிய எதிரிகள் ஆக்கி கொண்டது யூத நசராணிகள் இன்று வரை இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய இலக்காக ஆக்கி தாக்குதல் செய்து வருவது கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லாஹ் அலையம் அவர்கள் மீது மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம் அவ்வப்போது எழக்கூடிய பிரச்சனைகள் இஸ்லாத்தினுடைய அக்கீதாக்களுக்கோ இஸ்லாமியருடைய அடிப்படைகளுக்கோ அவர்கள் காற்று நுழைவதில்லை முஸ்லிம்களை பற்றி காற்று நுழைவதில்லை ஆனால் கண்மணி நாயகம் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசலாம் அவர்களை பற்றி மட்டும் அடிக்கடி அடிக்கடி கார்ட்டூன்கள் வரைவதும் அவர்களை பற்றி கிண்டல் செய்வதும் பரிகாசம் செய்வதும் ஏளனம் செய்வதும் கொச்சைப்படுத்துவதும் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய உண்மையான அந்த கேரக்டரை கண்ணியமிக்க அந்த கேரக்டரை ஒழுக்கத்தை பாழ்படுத்துவதும் சிதைப்பதும் இன்று வெஸ்டர்ன் கல்ச்சரை சார்ந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த யூத நசராணிகளுக்கு அது ஒரு வழமையாகிவிட்டது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் என்றால் இவர்கள் தான் தாக்குதலுக்கு சரியான ஆள் என்று இஸ்லாத்தினுடைய மற்ற மற்ற அம்சங்களை விட்டுவிட்டு அல்லாவை விட்டு விட்டார்கள் குரானை விட்டு விட்டார்கள் இஸ்லாத்தினுடைய அக்கீதாக்களை விட்டு விட்டார்கள் முஸ்லீம்களுடைய அடிப்படை நம்பிக்கைகளை விட்டு விட்டார்கள் இவையெல்லாம் விட்டுவிட்டு எம்பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது மட்டும் அவர்கள் தாக்குதலை அதிகமாகவும் அதிவேகமாகவும் நடத்தி வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் மீது இந்த உம்மத்து வைத்திருக்கும் மரியாதையையும் அவர்கள் மீது இந்த உம்மத் என்று சொல்வதை விட இந்த உலகம் வைத்திருக்கும் மரியாதையையும் இந்த உலகம் வைத்திருக்கும் கண்ணியத்தையும் அவர்கள் மீது இந்த உலகம் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் தகர்த்து விட்டால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விடலாம் என்பது யூத நஸ்ரானி மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவருடைய நம்பிக்கை சகோதரர்களே எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாட தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அந்த முன்மாதிரியை பார்த்து முஸ்லீம்கள் பின்பற்றி நடக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்களிலே தெளிவு இருக்கிறது இந்த விஷயங்களிலே தெளிவு இல்லை இந்த விஷயங்களை வழிகாட்டுதல் இருக்கிறது இந்த விஷயங்களை வழிகாட்டுதல் இல்லை இந்த விஷயங்களே கைடன்ஸ் இருக்கிறது இந்தந்த விஷயங்களில் கைடன்ஸ் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு அனைத்து விஷயங்களிலும் அனைத்து துறைகளுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு அற்புதமான கைடன்ஸையும் நேர்வழியையும் வழிகாட்டுதலையும் கண்மணி நாயம் சல்லல்லாஹ் அவர்கள் கொடுத்து விட்டு சென்று விட்டதனால் அவர்கள் மீதுள்ள நம்பிக்கையும் அன்பையும் முகப்பத்தையும் தகர்த்து விட்டால் சிதைத்து விட்டால் பிறகு இந்த முஸ்லிம்களுடைய அடிப்படையே சிதைத்து விடுவது லேசு என்று கனவு கண்டு கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் இருந்து நடத்தி வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே எப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய கொள்கையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அதனுடைய விளைவெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல விளைவாகத்தான் இஸ்லாத்திற்கு சாதகமான விளைவாகத்தான் இதுவரை ஆக்கி கொண்டிருக்கின்றான் செப்டம்பர் லெவனிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் உலக முஸ்லீம்கள் மோசமானவர்கள் காட்டுமிராண்டிகள் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டால் உலகம் முழுவதிலும் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்கள் வருவது தடைபட்டு போய்விடும் குறிப்பாக அமெரிக்காவில் பெருகி வரும் இஸ்லாமிய ஆதரவு அலை நின்று போய்விடும் இஸ்லாத்திற்கு மக்கள் வருவது குறைந்துவிடும் என்று இந்த யூத நசராணிகள் திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள் செப்டம்பர் லெவன் டபிள்யூடிசி சென்டரை தாக்குதலை முஸ்லீமில் பழியை போட்டார்கள் முஸ்லீம்ல தீவிரவாதி என்று காட்டினார்கள் அதற்காக எப்படி எப்படிலாம் மீடியாக்களை ஜோடனை செய்ய முடியுமோ அப்படி எப்படிலாம் மீடியாக்களை ஜோடனை செய்தார்கள் எப்பொழுதோ பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக ஏதோ நடந்த ஒரு காரியத்திற்காக பலஸ்தீன் முஸ்லிம்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடக்கூடிய அந்த காட்சியை இந்த செய்தி நடந்தவுடன் இந்த சம்பவம் டபிள்யூடி சென்று இடித்தவுடன் உடனே அதோடு சேர்த்து அந்த காட்சியை எடிட் செய்து போட்டு பாருங்கள் இது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டவுடன் பலஸ்தீனில் முஸ்லிம்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி ஆட்டம் பாடி கொண்டாடினார்கள் என்று பரப்பினார்கள் அவசர அவசரமாக பிறகு தெரிய வந்தது அந்த பலஸ்தீனில் நடந்த காட்சி என்பது இதோடு சம்பந்தப்பட்டதல்ல இது நடப்பதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்பதெல்லாம் பின்னால் வெளியில் வந்த தகவல் அல்மினார் டெலிவிஷன் என்ற தொலைக்காட்சி நிறுவனம் அந்த உண்மைகள் எல்லாம் அந்த எல்லாம் வெளியே கொண்டு வந்தது இப்படி எத்தனை பிரச்சாரங்களை செய்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று பிரச்சாரம் செய்தால் கூட அந்த டபிள்யூடிசி சென்று சென்ற சம்பவத்திற்கு பிறகு செப்டம்பர் பதினொன்றுக்கு பிறகு இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட பிறகு சகோதரர்களே ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிபுணர்கள் புள்ளி விவர நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த சம்பவங்களுக்கு பிறகு உலகம் முழுவதும் குறிப்பாக அமெரிக்காவிலும் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்து விட்டது இதுதான் அல்லாவுடைய மார்க்கத்தின் ஸ்பெஷாலிட்டி இதே போன்று இதுவரை இதுவரை நடந்த சம்பவங்கள் இதுவரை உலக வரலாற்று நடந்த சம்பவங்கள் அவ்வப்போது நடந்த சம்பவங்கள் நான் ஏற்கனவே சொன்னது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறாம் தேதி உலக முஸ்லிம்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய ராணுவம் வேடிக்கை பார்க்கிறது ஒரு நாட்டினுடைய அமைச்சர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் உலகத்தில் அத்தனை மீடியாக்களும் சேட்டலைட்டுகளும் படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றன இப்படி பட்ட பகலிலே உலகமே கண்விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது முன்னூறு நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டால் இங்குள்ள முஸ்லிம்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு ஆளாகி தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகி ஒரு விதமான பயத்திற்கு ஆளாகி ஓஹோ இனிமேல் இந்த இந்தியாவில் நம்மால் வாழ முடியாது நாம் முஸ்லீம்களாக இருக்க முடியாது என்ற அச்ச உணர்வுக்கு ஆளாகி விடுவார்கள் என்று நாசிசம் நாசிசம் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனுடைய ஹிட்லருடைய சிந்தனையில் உருவாகி அந்த நாசிசம் பாசிச சிந்தனையில் உருவாக்கி அந்த பாசிஸ்டுகள் பிஜேபிக்காரர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் காரர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சி திட்டத்தை உருவாக்கினார்கள் ஆனால் என்ன நடந்தது அல்ஹம்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுக்கு பிறகுதான் இந்திய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான விழிப்புணர்வும் அவேர்னஸும் ஏற்பட ஆரம்பித்தது அதுவரை இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்த இளைஞர்கள் எல்லாம் அலமதுல்லா அந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்லாத்தின் மீது அதிகமான தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள் இதுவரை நாம் இந்தியாவுக்கு விசுவாசிகள் இந்தியாவுக்கு விசுவாசிகள் என்ற நிலை மாறி இனி இந்தியாவுக்கு தேவையில்லை விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவுடைய இஸ்லாத்திற்கு விசுவாசமாக இருக்கலாம் என்ற உணர்வு ஏற்பட்டது பாபரி மசீதிப்புக்கு பிறகு ஏன் இந்திய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அவர்கள் நினைத்த ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்பட்டது அந்த பாதுகாப்பற்ற உணர்வு அவர்களை எங்கே கொண்டு தள்ளியது என்றால் அல்லாவுடைய காலடிக்கு கொண்டு தள்ளியது இனி அல்லா இல்லாமல் ரப்புல் ஆலமினே உன்னையன்றி இந்த நாட்டில் எங்களுக்கு யாரும் எந்த பாதுகாப்பும் கிடையாது எந்த ஆட்சியாளர் நம்பி பிரயோஜனம் இல்லை எந்த அதிகாரி நம்பி பலன் இல்லை யாரை நம்பி பலன் இல்லை ரப்புல் ஆலமினே தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் தான் எங்களை ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அச்ச உணர்வு அவர்களை அல்லாவின் காலடிக்கு கொண்டு தள்ளியது அருமைக்குரியவர்களே இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய இது இந்தியாவில் நடந்த வரலாறு மட்டுமல்ல உலக அளவிலே எங்கெங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இஸ்லாம் தாக்கப்படுமோ இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்யப்படுமோ அந்த சூழ்ச்சிகளின் விளைவு இஸ்லாத்திற்கு சாதகமாக தான் நிகழும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு தான் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்று அருமைக்குரியவர்களே எப்பொழுது இந்த மேற்கத்திய சக்திகள் இந்த உண்மையை தெரியாமல் ஏனென்றால் அவர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியார்களுக்கு மத்தியில் உறவு இது தொடர்பு இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியார்களுக்கும் தெரிந்த உண்மை இது ஆகவே அல்லாவின் எதிரிகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் அதை தெரியாதவர்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது நாம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டால் அவருடைய கேரக்டரை தாக்கிவிட்டால் அவருடைய கேரக்டர் மீது நாம் அவதுரையை சுமத்தி விட்டால் பிறகு இந்த மக்களுடைய ஈமான் தடுமாறிவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் உலகத்திலே இல்லா பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய கேரக்டர் மீதும் அவருடைய நற்குணங்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையின் மீதும் அவதூறான இட்டுக்கட்டுகள் நிகழ்த்தப்படும் பொழுதெல்லாம் அவர்கள் மீதுள்ள மரியாதையும் நம்பிக்கையும் அவர்களை பின்பற்றியே தீர வேண்டும் என்று ஆர்வமும் வெறியும் முஸ்லீம்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதிகரிக்க வேண்டும் சகோதரர்களே ரபியுல் அவல் மாதம் பிறக்கின்றது பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் அதில் எந்த சந்தேகம் இல்லை ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவல் மாதம் இந்த ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டால் நாம் இதை ஒரு புனித மாதமாகவும் ஒரு புண்ணியத்திற்குரிய மாதமாகவும் நம்முடைய பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் மீது நம்ம ஆர்வம் கொள்வதற்கும் ஆசை கொள்வதற்கும் அவர்களுடைய புகழ் பாடுவதற்கும் உள்ள ஒரு மாதமாகவும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் அருமைக்குரியவர்களே கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் காதலும் கொண்டிருக்கக்கூடிய நாம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் மீது ஆசை கொள்ளக்கூடிய நாம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லமுடைய ஒவ்வொரு நடைமுறை மீதும் பிரியமைக்கக்கூடிய வைக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அந்த சுண்ணத்துகளை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்த உலகத்தினுடைய சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாவுடைய தூதரிடத்தில் தான் இருக்கிறது என்ற இந்த சத்தியத்தை நாம் எத்தனை பேர் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் எத்தனை பேர் இந்த உண்மையை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எத்தனை பேர் அது அக்கறை இருக்கின்றது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தால் பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் அவருடைய பிறந்த மாதம் வந்துவிட்டாலே ரமதான் மாதத்திற்கு எப்படி பள்ளிவாசல் வெள்ளை எடுத்து சுத்தம் செய்யப்படுமோ அது போன்று இஸ்லாத்தின முக்கியமான மாதங்களில் ரமதானை போன்று ரபீல் அவரும் முக்கியமான மாதம் இந்த மாதம் வந்துவிட்டால் நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு வயிற்று பிழைப்பு கூட்டம் இருப்பதனால் அந்த மூலூத் என்ற ஒரு பிதாத்தை அரங்கேற்றி அதை மட்டும் பள்ளிவாசல் நடத்திவிட்டால் போதும் பெருமானா சல்லல்லா அவர்களுக்கு நாம் கைமாறு செய்தவர்களாக ஆகிவிட்டோம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த கடனுக்கு எல்லாம் இந்த உம்மத்துக்கு பெற்ற கஷ்டம் எல்லாம் இந்த உம்மத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்களுக்கு எல்லாம் இந்த பனிரெண்டு நாள் உட்கார்ந்து மூழுது ஓதிவிட்டால் போதும் நாம் அவர்களுக்கு பரிசுத்தமான பரிபூர்ணமான கைமாறு செய்து விட்டோம் அருமைக்குரியவர்கள் யார் சொல்லி தந்தது இது அல்லாட துத சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிதாத்தை நமக்கு சொல்லி தந்தார்களா சொன்னார்கள் குள்ளு பிதாத்தின் தலாலா குள்ளு தலாலத்தின் பின்னர் புதிது புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கப்படும் அனைத்து வழிகேடுகள் என்னுடைய அங்கீகாரம் இல்லாதவள் மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடியவை அத்தனை வழிகேடுகள் பெருமானா சல்லா அலிசம் சொன்னார்கள் இந்த மூழுது என்ற பிதாத்தி அல்லாட தூது சல்லா அலிசம் நடத்தி காட்டினார்களா சத்திய சகாபாக்கள் எப்பொழுதாவது பன்னிரெண்டு நாட்கள் உட்கார்ந்து பள்ளிவாசலில் மேற்கட்டு கட்டி பூ போட்டு மாலை போட்டு உட்காந்து மூழ்கு ஓதினார்களா சீரணி கொடுத்தார்களா இனிப்பு கொடுத்தார்களா பரிகாரம் கொடுத்தார்களா ஏதாவது நாஷ்டா கொடுத்தார்களா அதற்காக எந்த சகாவியாவது பெருமானா சல்லல்லாஜ் வஃபாத்துக்கு பிறகு மூழ்கு ஓதினார்கள் என்று யாராவது சொல்ல முடியும் ஒரு சின்ன ஆதாரம் இருக்க முடியுமா சரி பகிரங்கமாக சகாபாக்கள் செய்யவில்லை அதனால வீட்டுக்குள்ள மறைச்சு உட்கார்ந்து ரசூல்லா பேரில் மொழுத்துவதுனாங்க ஏதாவது சின்ன ஆதாரம் காட்ட முடியுமா அல்லாவுடைய மார்க்கத்தில் இல்லாத இந்த பிதாத்தை யாரோ சொல்கிறார்கள் வயிற்று பிழைப்புக்காக மௌலதை ஓத வேண்டும் கண்டிப்பாக ஓத வேண்டும் அது அல்லாவுடைய ரசூலுடைய முகப்பத்து இருக்குது அதில் பிரியம் இருக்குது அல்லாஹ் பிரியப்படுவான் என்றெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் என்றைக்காவது இந்த மோழுதுவாதி வயிற்று வெயிறு பிழைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அப்பாவி பொதுஜனங்களை ஏமாற்றி இந்த பிதாத்துகளையும் சிறுக்குகளையும் செய்ய செய்ய வைக்கக்கூடியவர்கள் என்றைக்காவது நாங்கள் மோழுது ஓதுறோம் ஆனால் அதற்காக காசு வாங்க மாட்டோம் அதற்காக சோறு திங்க மாட்டோம் எங்களுக்கு விருந்து வேண்டாம் நாங்கள் மோழுத மட்டும் ரசோல்லா வேலை முகபத்தா ஓதிட்டு வரோம்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த மோழுது பிரியர்கள் எங்காவது இருக்கிறார்களா ஆகவே பொதுமக்கள் விலகிக் கொள்ள வேண்டும் இது அல்லாவால் தடை செய்யப்பட்டது அல்லாஹ் ரசூலால் தடை செய்யப்பட்டது சத்திய சகாவாக்கள் அங்கீகாரம் கிடைக்காது ஏன் உலகளாவிய பெரும் பெரும் உலமாக்கள் தாராளம் தேவபந்து மதரசாவை போன்று பெரும் பெரும் மதரசாக்கள் பெரும் பெரும் உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் இது பிதாத்து ஓதக்கூடாது என்று அதற்கு பிறகும் யாரோ சொல்கிறான் எவனோ கிருக்கன் சொல்கிறான் என்பதற்காக இந்த மூலதை பிடித்துக்கொண்டு பள்ளிவாசல்களை வைத்துக்கொண்டு பனிரெண்டு நாட்களும் தொழுகையாளிகளுக்கு இடையூறாக தொலை வரக்கூடியவர்களுக்கு இடையூறாக இபாதத்தாளிகளுக்கு இடையூறாக சத்தம் போட்டு காட்டு கத்த கத்தல் கழுதை கத்தல் கத்தி இந்த பாட்டுகளை படிப்பது தான் பெருமானா சல்லல்லா அலிசம் மீது நாம் கொண்ட அன்புக்கு அடையாளமா இதுதான் பெருமானா மீது வைத்திருக்க பாசத்திற்கு அடையாளமா இப்படித்தான் நம்முடைய பாசத்தை பறைசாற்றுவதா அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் எப்படி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் கொல் இன் குண்டும் தொகைப்போன் அல்லாஹ் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹ் மீது முகப்பத்து வச்சிருக்கிறோம் என்று மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையை யூதர்கள் சொன்னார்கள் நசரானுக்கள் சொன்னார்கள் நஹன அபுனா உல்லாய் வஹிப்பா கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொன்னார்கள் அபுனா உல்லாய் வஹிப்பா நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் அல்லாவுக்கு முகப்பத்தானவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அதே போன்று தானே நம்மோன்னு சொல்கின்றோம் நாங்கள் அல்லா மீது முகப்பத் வச்சிருக்கோம்னு சொல்லி ரப்புல்லாலும் சொல்கிறான் ஏன் மேலே முகப்பத்தோ ரசூல்லாவோட முகப்பத்தப்பா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா என் மீது வைத்திருக்கக்கூடிய முகப்பத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா என்னுடைய கட்டளை ஏற்றாட என்று அல்லாஹ் சொல்லவில்லை என் மீது உள்ள முகபத்திற்கு அடையாளம் ரசூலுடைய முகபத்துக்கு அடுத்து வருவோம் அல்லாவின் மீது முகபத்துக்கு அடையாளம் என்னுடைய கட்டளை ஏற்றடங்கள் அதுதான் என் மீது முகபத்துக்கு அடையாளம் என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் ஆனால் ரப்புலாலின் நிலத்தில் சொல்கிறான் என் கொண்டும் துகைப்போன் அல்லா நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் என் துகை துகைப்போன் அல்லா நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாட நேசம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாவின் முகபத்து உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் யாரை அல்லாவை அல்ல அல்லாவை அல்ல குல் என் கொண்டு துகைப்பன் அல்லா நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபியோனி என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை அல்லாவுடைய நேசத்திற்கு அடையாளமே பெருமானா சல்லல்லாசம் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாவின் மீதுள்ள முகப்பத்திற்கு அடையாளமே கண்மணி நாயம் சல்லல்லாலத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வின் பிரியத்திற்கு அடையாளமே ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அசையும் பின்பற்றுவதுதான் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லத்திலேயே ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் பின்பற்றுவதுதான் என்னை நேசிப்பதற்கு அடையாளம் அப்படி நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் ரசூலை இன்ச் பை இன்ச்சாக அணுவளவாக ஒவ்வொரு விஷயத்திலும் நூற்றுக்கு நூறு உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்துவதுகிறதோ இல்லையோ உங்களுடைய மற்றமற்ற விஷயங்களுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ உங்கள் நாட்டு கலாச்சாரத்திற்கும் தேச கலாச்சாரத்திற்கும் வீட்டு கலாச்சாரத்திற்கும் குடும்ப கலாச்சாரத்திற்கும் ஊர் கலாச்சாரத்திற்கும் ஒத்து வருகிறதோ இல்லையோ எல்லா நிலைகளிலும் அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணத்துகளை பின்பற்றுவேன் என்று உறுதிமொழி கொண்டு பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாட தூதரை உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் அணுவளவிலும் இன்ச் பை இன்ச்சாகவும் பெருமானா சல்லல்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் யோ ஹபீபுக்கும் அல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஓ யாஃபிரலுக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நேசத்திற்கே அடிப்படையாக இருப்பது பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹ் சொல்கின்றான் அப்படி இருக்க பெருமானா சல்லல்லா நேசத்திற்கு அடையாளம் பெருமானா சல்லல்லா நேசத்துக்கு அடையாளம் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாவுடைய நேசத்திற்கும் பெருமானாரத்தை பின்பற்ற வேண்டும் பெருமானாருடைய நேசத்திற்கும் பெருமானாரத்தை பின்பற்ற வேண்டும் ஆகவே அனைத்து விஷயங்களும் அல்லாவுடைய திருப்தியும் பெருமானாருடைய திருப்பொருத்தமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லத்தை பின்பற்றுவதை தவிர இந்த உம்மத்திற்கு ஒரு வழி கிடையாது ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் காட்டித்தராத இது போன்ற பிதாத்துகளை அனாச்சாரங்களை ஊர்வலங்களை எல்லாத்துக்கும் ஊர்வலம் நடத்தி போய் இப்போ மறுபடியும் மீலாது ஊர்வலம் ஒரு காலத்தில் நடந்து கொண்டு இருந்துச்சு மீலாத ஊர்வலம் ஒரு காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது எப்படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் அந்த ஊர்வலத்துக்கு போய் பார்த்துருக்குறோம் இதே மவுண்ட் ரோடு வழியாக தான் போகும் ஊர்வலத்தில் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா யாரை வெறியேற்றத்துக்கு என்றைக்கு மீதாது ஊர்வலம் பெருமானா சல்லல்லா சமர் பேரலால் இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரமான ஊர்வலமாக மாறியதோ அன்றிலிருந்து தான் பிள்ளையார் ஊர்வலம் ஆரம்பிக்க ஆரம்பித்தது பிள்ளையார் ஊர்வலம் தொடங்கியது பிள்ளையார் ஊர்வலத்தினால் எவ்வளவு அனாச்சாரங்கள் எவ்வளவு கெடுதிகள் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு தாக்குதல்கள் முஸ்லீம்கள் மீது இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று இவர் கேட்டவுடன் பிள்ளையார் ஒருத்தர் என்ன கத்த ஆரம்பித்தார்கள் பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசலை நொறுக்கு அவனுடைய கோஷம் ஏன் பள்ளிவாசல் நொறுக்க ஆரம்பித்தார்கள் பள்ளிவாசல் மீது ஏன் கல் வந்து விழுந்தது ஏன் ஆசிட் வந்து விழுந்தது ஆசிட் பாட்டில் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று முஸ்லிம்கள் பெருமானா சல்லல்லா அலேசனத்துடைய பெயரை கேவலப்படுத்தி ஊர்வலம் நடத்தியதினால் அதற்கு எதிர்விளைவாக அங்கிருந்து ஏற்பட ஆரம்பித்தது அந்த முசீபத்தெல்லாம் அலகந்தில்லா ஓய்ந்து போய்விட்டது மீலாது ஊர்வலம் ஓய்ந்து போய்விட்டது இப்பொழுது அந்த பிள்ளையார் ஊர்வலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்து போய்விட்டது மறுபடியும் அந்த முசீபத்துகள் தலை தூக்கக்கூடிய அளவுக்கு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தங்களுடைய வயிற்றுக்காக அரசியல் நடத்தக்கூடியவர்கள் தங்கள் வயிற்றுக்காக மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் இது போன்ற மீளாது உருவங்களை மறுபடியும் உருவாக்கி முஸ்லீம்களே வாருங்கள் பெருமானார் மீது பாசம் கொண்டு வாருங்கள் பெருமானார் மீது அன்பு கொண்டு வாருங்கள் என்று ஊர்வலம் நடத்தி இத்தகைய ஊர்வலங்களினால் சமுதாயத்தை சீரழிப்பதை தவிர என்ன பலன் ஏற்பட்டுவிடப் போகிறது சகோதரர்களே வேறு என்ன பலன் ஏற்பட்டுவிடும் அன்புக்குரியவர்களே நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் மீது அன்பும் பாசம் வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லம் எப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கத்தை நம்மளை விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்தை நாமும் நூற்றுக்குணர் பின்பற்றி நடப்பதும் அதை முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் எடுத்துச் சொல்வதுதான் தான் எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் நல்லவர்கள் வல்லவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதல்ல அருமை சகோதரர்களே நாம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட சிறப்பை சொல்வதை விட அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருந்தது எப்படி இருந்த சமுதாயத்தை அவர்கள் எப்படி உருவாக்கி காட்டினார்கள் எப்படிப்பட்ட அற்புதமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள் காட்டு மிராண்டிகளாக காட்டு அரபிகளாக எந்த நாட்டு அரசனும் இந்த மக்களை ஆள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உலகமே வெறுக்கக்கூடிய ஒரு மோசமான கீழ்த்தரமான காட்டரபிகளாக இருந்த மக்களை எப்படிப்பட்ட சத்திய சஹாபாக்களாக பெருமானா சல்லல்லா அலிசம் உருவாக்கினார்கள் வார்த்தை எடுத்தார்கள் எப்படி உருவாக்கினார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் இன்று வரை அந்த ஒவ்வொரு சஹாபியுடைய பெயரை கேட்ட உடனே வாய் நிறைய ரதியம் வாஹு அன்பு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லும் அளவுக்கு சத்திய சஹாபாக்கள் உருவானார்களே அவர்கள் பிறக்கும் போதே உருவானார்களா காட்டறிவிகளாக இருந்தார்கள் சகோதரர் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள் குந்தும் ஆதான் அல்லாஹ் சொல்கின்றான் வயது குந்தும் நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள் எப்படிப்பட்ட விரோதிகள் மோசமான விரோதிகள் சாகக்கூடிய நேரத்தில் கூட சாகக்கூடிய நேரத்தில் கூட ஒருவன் வசிய சிவான் எப்படி தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு மகனே இன்ன கோத்திரத்தாடு நமக்கு பகை இருக்கின்றது நமக்கு சண்டை இருக்கிறது எந்த காலத்திலும் அவர்களோடு சமாதானமாகி விடாது காலாகாலத்திற்கும் நீயும் அவரோடு விரோதத்தையும் பகைமையையும் ஃபாலோ பண்ண வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று சாகக்கூடிய காட்டு மிராண்டி காட்டரவி கூட தன்னுடைய பிள்ளையிடத்தை வசிய செய்து விட்டு தான் சாவான் பொதுவாக விரோதியாக இருப்பான் பகைவனாக இருப்பான் சாவுற நேரத்தில் சமாதானம் ஆயிடுவான் தனக்கு சாவு வருது என்று தெரிஞ்சால் சமாதானம் ஆயிடுவான் தன்னோட விரோதத்தனை பார்க்க வந்தால் கையை பிடிச்சி அழுவான் சக்கராத்தில் கிடக்கிறவன் ஆனால் காட்டரவிகள் எப்படி இருந்தார்கள் என்றால் சாகக்கூடிய நேரத்தில் கூட தன்னுடைய வாரிசுகளை கூட்டு வசிய செய்வார்கள் அடுத்து இன்ன வம்சத்தோடு இன்ன கோத்திரத்தாடோ நமக்கு பகை இருக்கிறது அந்த பகையை அப்படியே மெயின்டைன் பண்ணு எந்த காலத்தில் சமாதானம் ஆயிடாத முகப்பத்தாயிடாத அல்லா ரபுல்லா சொல்கிறான் இது குறித்தும் அதான் அப்படி பகையோடும் வெறுப்போடும் பகை உணர்வோடும் அதாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்களே உங்களை அல்லஃப பைன குலூபிக்கும் அல்லாஹ் தான் உங்களுக்கு மத்தியில் உல்ஃபத்தை ஏற்படுத்தினான் முகப்பத்தை ஏற்படுத்தினான் எப்படி விடமா சாதாரண முகப்பத்தல்ல அல்ல மதினாவிலிருந்து மக்காவிலிருந்து எந்த விதமான பொருட்களும் இல்லாமல் எந்த விதமான ஆயுதங்கள் இல்லாமல் எந்த விதமான கையிருப்பு சாமான்களும் இல்லாமல் எந்த விதமான செல்வம் இல்லாமல் அப்படியே நிராயுதபாணிகளாக கைவிரித்து நிலையில் வந்த மக்களை ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய இரண்டு மனைவியையும் தன்னுடைய சகோதரருக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி மதினாவிலிருந்து வந்த சகோதரருக்கு முன்னால் நிறுத்தி எந்த மனைவி வேண்டும் சொல் அவளை தலாக்கு எடுத்து உனக்கு திருமணம் செய்து முடித்து வைக்கிறேன் சுபஹானல்லா இது போன்ற சகோதரத்துக்கு உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா தனக்கு இருக்க இரண்டு வீடுகளை காட்டி இரண்டு வீட்டில் எந்த வீடு என்று சொல் உன் பேரில் எழுதி வைக்கின்றேன் இதெல்லாம் கதை அல்ல சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது யார் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய தர்பியத் அவருடைய ஒழுக்கம் அதனால தான் சகோதரர்களே சஹாபாக்களை எவனாவது ஒரு திட்டுவானையானால் சஹாபாக்களை இழுத்து பழித்து ஒரு அயோக்கியன் பேசுகிறான் என்றால் சஹாபாக்களை பற்றி அவதூறாக ஒரு அயோக்கியன் பேசுகிறான் என்றால் அவன் சஹாபாக்களை பேசவில்லை சஹாபாக்களை பயிற்றுவித்த கண்மணி நாயம் செல்லல்லாசம் அவர்களை குறை சொல்கின்றான் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவருடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாணவருடைய ஒழுக்கம் சரியில்லை அந்த மாணவருடைய கேரக்டர் சரியில்லை ஒருத்தர் குறை சொன்னால் அது மாணவன் மீது சொல்லப்பட்ட பழி அல்ல அந்த மாணவனை நல்ல முறையில் பயிற்றுவிக்கவில்லை நல்ல முறையில் தர்பிய செய்யவில்லை என்று அந்த ஆசிரியர் மீது சொல்லப்பட்ட பழி அது பெருமானா சல்லல்லாசம் சத்திய சகாபாக்களும் அப்படித்தான் உறவோடு இருந்தார்கள் ஆசிரியர் மாணவர்களாக சஹாபாக்கள் பெருமானுடைய மாணவர்கள் எந்த ஒரு சஹாபியாவது இவருடைய கேரக்டர் சரியில்லை இந்த சஹாபி இப்படி செஞ்சாரு அந்த சஹாபி அப்படி செஞ்சார் என்று இன்றைக்கு அறிவு கட்ட அறிவுஜீவிகள் தங்களுடைய மனம் போன போக்கில் சஹாபாக்களை திட்டுகிறார்கள் ஏசுகிறார்கள் வாய்க்கு வந்தவாறு பேசுகிறார்கள் அயோக்கியர்கள் அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள் ஏசவில்லை அவர்களை பயிற்றுவித்த முறை சரியில்லை பெருமானார் சஹாபாக்களுக்கு பாடம் கட்டது சரியில்லை பெருமானாருடைய பயிர் பாசறையிலே பெருமானார் சல்லல்லாச்ச ஒழுங்கான முறையில் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்ற பழியை பெருமானார் சுமத்துகின்றார்கள் அப்படி சகோதரர்கள் விரோதியாகவும் எதிரியாகவும் இருந்த சஹாபாக்கள் ஒரு விதமான அன்போடும் பாசத்தோடும் உருவாக்கியது கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய திறமை அவருடைய நடைமுறை அவருடைய அஹ்லாக் இந்த ஒழுக்கங்களை நாம் உலக மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா சல்லல்லாத்தை பற்றி உலகத்தை முழுவதும் ஓங்கி உரைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் இன்னி வாரிது குமுல் ஹவுத யோமல் கியாமா நான் கியாமத் உங்களுக்காக ஹவுதல் கௌசர் தராகத்தில் காத்திருப்பேன் நபிசுல்லான்னு சொல்றாங்க உங்களுக்காக அவதல் கௌசர் தடாகத்திலே நான் காத்திருப்பேன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்மை பா நம்மை போன்ற சாதாரண சாமானிய கண்மணி நாயம் சல்லல்லா அவர்களை கண்களால் தரிசிக்க பாக்கியமற்ற நம்மை போன்ற முஸ்லீம்களை பார்த்து பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் இன்னி வாரதுக்கும் ஹவுதை உங்கள் கியாமா நான் உங்களை சந்திக்கக்கூடிய இடம் எது தெரியுமா மறுமையிலே ஹவுதுல் கௌச தடாக தருகிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் உங்களுக்காக காத்திருப்பேன் சுபஹான் அல்லாஹ் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் நமக்காக காத்திருப்பார்கள் பெருமானா சல்லல்லா அலைவசல்லாம் அவருடைய புனிதமான கரங்களால் நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை ரப்புல்லால் அனைவருக்கும் தந்தருவானாக பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஹவுதில் காத்திருப்பேன் அப்பொழுது என்னிடத்தில் வாருங்கள் நான் ஒவ்வொருவரையும் அடையாளம் காண்பேன் உங்களில் ஒவ்வொருவரையும் அடையாளம் காண்பேன் உங்களை ஒவ்வொருவரையும் எனக்கு தெரியும் அடையாளம் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பேன் இன்ஷா அல்லா நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹவுதுல் கசூர் கொடுக்க நீங்கள் தண்ணீர் பருக என்னுடைய கையை முசாஃபா செய்ய என்னோட நீங்கள் பேச நான் உங்களோட பேச நீங்கள் என்னோட பழக நான் உங்களோட பழக இவை அனைத்தும் இன்ஷா அல்லா சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்க என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார்கள் எப்பொழுது நாம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய சுண்ணத்துகளை நூற்றுக்கு நூறு பின்பற்றி அவர்களால் நிராகரிக்கப்பட்ட அனைத்து விதாத்துகளையும் விட்டு ஒழிப்போம் என்னால் என்று அதே ரசூலுல்லாய் சல்லல்லான்னு சொன்னாங்க நான் ஹவுதில் நின்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உமத்தினர் கூட்டம் கூட்டமாக வருவாங்க நான் எல்லார் முகத்தையும் பார்ப்பேன் அவர்கள் என்ன பார்ப்பாங்க நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன் அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அவ்வளோ முகப்பத்தான இல்லை தண்ணீர் பருகும் பொழுது ஒரு கூட்டத்தை மட்டும் மலக்குமார்கள் தடுத்து விடுவார்கள் நீங்கள் செல்லாதீர்கள் ரசூல்லா இடத்திலே நான் மலக்குமாரத்தை கேட்பேன் மலக்குமார்களே அவர்களும் என்னுடைய உமத்தினர் தானே அனுப்புங்கள் தண்ணீர் கொடுக்கிறேன் அவர்களுக்கும் மலக்குமார் சொல்றார் யார சொல்லலாம் இன்னக்கலா தாரிஃபுமா ஹதசு பாதக்க உங்களுக்கு பிறகு இவர்களுடைய மார்க்கத்தை எப்படி தலைகளாக சிதறி சின்னாமிடப்படுத்தி விட்டார்கள் உங்களுக்கு தெரியாது யார சொல்லலாம் உங்களுடைய மார்க்கத்தை சிதைத்து விட்டார்கள் இல்லாத அனாச்சாரங்களை விதாத்துகளை நுகப்புழைத்து இதுதான் மார்க்கம் என்று மக்களை ஏமாற்றி விட்டார்கள் யார சொல்லலாம் பெருமானா சல்லல்லா அலிசன் வார்த்தை கேட்டு சொல்லலாம் மகளன் மகளன் தூரமாக போங்க என்ன தூரமாக போங்க என்னோட தூரமாக போயிடுங்க அருமைக்குரியவர்களே அந்த நிலையை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக பெருமானா சல்லல்லாலத்த சுண்ணத்துக்களை ஹயாத்தாக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன சுண்ணத்துக்களை ஹயாத்தாக்குவோம் நம்முடைய உடை விஷயத்திலே நம்முடைய அங்க அவயங்களிலே சாதாரண விஷயங்களிலே தொழுகையிலே இபாதத்திலே தர்மங்களிலே நல்ல விஷயங்களிலே சமூக புனரமைப்பிலே சமூகங்களோடு பழகக்கூடிய விஷயத்திலே அனைத்து விஷயங்களும் பெருமானா சல்லல்லாத்த சுண்ணத்துக்களை அறிந்து பின்பற்றி நடப்போம் பெருமானா சல்லல்லா எப்படிப்பட்ட ஒரு அன்னலம் பெருமானார் ஒரு மாமனிதர் இந்த மாமனிதர் உலகத்தை பின்பற்றினால்தான் உலகம் உய்வடையும் என்ற இந்த சத்தியத்தை உலகிற்கு ஓங்கி உரைப்போம் அப்படி ஓங்கி உரைக்கக்கூடிய தைரியத்தையும் பொறுப்புணர்வையும் அல்லா ரபுல்லான் அனைவருக்கு தந்தருள்வானாக பெருமானா சல்லல்லாத்துடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சுண்ணத்தான முறையில் பின்பற்றி அதன் மூலமாக மறுமையிலே அன்னாருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாரம் யாக்கி அருள்வானாக வாஹர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து